திருச்சிற்றம்பலம் நாடு பொது ஸ்தலம் பொது கோளறு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் முளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்மதி மத்த மாலை புனல் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டொடாரும் உடனாய நாள்கள் அவை தாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருபளர் பவள மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்து புகுந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சணி கண்டன் எந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரியதளதடை பரிகோவணத்தர் மடவாழ்த்தனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் கோளறியுழுவையோடு கொலையானை கேழல் கொடிநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப் பிழமுலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பிழமதியும் அப்பும் முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெப்ப பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேழ்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாழ்த்தனோடும் உடனாய் வான்மதீவன் நீ கொன்றை மலர் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் கடல் சூழிலங்கை அறையன் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் அல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடம் ஆகும் பரநாரி பாகன் பசுவேருமெங்கள் பரமன் ஜலமகளோடேருக்கும் முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர் மீசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலை கடல் மேரூ நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்து குத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல் குணமாய வேட விகீர்த்தன் மத்தமோ மதியோ நாகம் முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் புத்தரோடமணைவாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீர் செம்பை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொனெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம்